விளக்கமலம் சொல்லினாம் நான் கிடைத்தால் சேரும் வடிவத்தான் வந்து கொண்டாடப்பட்ட வீரான் வந்தான் வேண்டிய வேதக்காவது கற்றுகளியறுத்தான் பதங்கள் முறையமத்தே பதித்தருளா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா உன் ஆயிரம் பல்லாண்டு பல்லாண்டு ஜோதி வளத்துறையும் பல்லாண்டு படைபார் பக்கமடங்கம் அப்பாந்த தன்னியமும் பல்லாண்டு ஆண்டு பல்லாயிரத்தாண்டு பல்லாண்டு ஜோதி வளத்துறை சுடராடியம் பல்லாண்டு கோடு மனமுடையீர்கள் வளம்பொழில் வந்துள்ள கூடுமினகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வெண்ணே பாடுமணமுடை பத்தருள் வந்து வல்லாண்டு கூறுமினே குலத்தை கதிபதியாகிய சுரைவாக்கதரை இந்த குலத்தை எடுத்து கலைந்த இருளே குலத்தினுள்ளேர் வந்தடுதொடுது ஆயிர நாமம் சொல்லி அண்டை குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தம் தொடங்கி வந்து வழிபடியாட திருவிடவில் அந்தி அம்பதில் அறிவுறு அரியடித்தவனை வந்த நதியில பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று சக்கரத்தின் கோயில் பொறியாலே கொட்டொண்டு நின்று குடி குடியா குருபடைவானனை ஆயிரம் குருகுடிதிவாய சுரத்தியாடி வல்லானைக்கு பல்லாண்டு கோருது நல்லதோர் சேரும் நேரமத்தானி சேவகமும் கையுடைத்தாயும் கலத்தக்க போனடுக்காதுக்க கொண்டலமும் நல்லதோர் சாந்தமும் தந்து என்ன வெல்லுகிறா கவல்லா கையுடை நாகப்பகை குடியானுக்கு பல்லாண்டு கூறு உடைத்த கலந்தனன் பேதகவானை உடைத்து கலத்ததுண்டு உடைத்த கருமம் திரித்து படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூறுது திருமதுரையில் சிலை குணித்து ஐந்தலைய பைனாக தலைப்பாய் உன்னை பல்லாண்டு கோர்ந்து நமோ நாராயணா வேண்டு நாமம் பலவன் பல்வகையால் அம்பவித்திரனே உன்னை பல்லாண்டு கூறுவதியை சார்க நமோ நாராயணாயவன் பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த திவர் பல்லாண்டு சாங்கமென்னும் நமோ நாராயணாய வெண்ணு பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த திவர் பல்லாண்டு விடயாந்திர நாளம் நாளறியன் அன்னைக்கு மமதாரம் தென்னாவுக்கேள் சிறத்தாம்பினால் மட்டுன்ன பண்ணிய பெருமாயல் என்ன பாடி தேவபிரானுடை கரியகோரக்கான் நகர் நம்பி காலுரியனாய் அடியேன் மிக்க நான் மறையாளர்கள் உண்மையாக கருதுவராதல் என்னையாயத்தனாய் என்னையாண்டிடம் தன்மையான் சடகோபனன் நம்பியே நம்பினேன் பிறர் நம்பொருள் தன்னைய நம்பினேன் மணவாலயம் முன்னரம்மாட திருக்குறகோர் நம்பி கண்பனாய் அடியேன் சதித்தேன் என்னே தொட்டும் எழுமையும் எம்பிரான் நின்னதன் புகழ் ஏத்தவருமாட திருக்குறகோர் நம்பி என்னமென்னாய் இகழ்விலங்கான் வினை காரிமாறப்பிரான் பண்டவன் வினை பார்த்தியருளினாண்டிசய அரிய அம்புக கொந்தமிழ் சடகோபனருடைய அடியவர் என்புற அருளினான் அவ்வருவரை என்பொருள் கொண்டு ஆயிரமின் தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே வேதத்தினற்பொருள் நிற்கப்பாடி என்னை சொல் நிறுத்தி சரகோபனன் நம்பிக்கை ஆல்புக்காதல் அடிமை பயணம் நேரம் பாங்கள் அராகிலம் செயல் நன்னாக திருத்தி பணிகொள்வார் நின்றார் பொழில் குருகோ நம்பி முயல்கின்றேன் மொழிகளற்கண் மொய்கழற்கண் பாங்கல் பாங்கள் திருத்தி பணிகள் வயலினார் நம்பி முயல்கின்றேன் குந்தன் மொய்கழற்கண் பயனை அடைந்தவர்களுக்கெல்லாம் பெண்குருவோ நம்பி அன்பனாய் മധുരകവി സന്ന സ്വൽനമ്പതി കൈകൊന്തം കാമിനെ അണൈന്ദവർക്കെല്ലാം മധുരകവി സന്ന സ്വൽനമ്പതി வைகுந்தம் காண்பினேனும் சிறுத்தாம்பினால் பட்டொன்ன பண்ணிய பெருமாயன் என்ன பணி அன்னை தென் குருகோர் நம்பி அண்ணா கால் அன்னை கமதோ என்னாருக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு கோடி நூறாயிரம் பல்லாண்டதென்றால் மணிவண்ணா செப்பிதிரு காப்பு அடியோமாடம் ஆயிரம் பல்லாண்டு படிவாய் பலமார்பில் வாழ்கின்ற மங்கையம் பல்லாண்டு அடிவார்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவார் பக்க முழங்க அப்பாத்த சண்டியம பல்லாண்டு பராக்கிரமா ராமானுஜா திவ்யா வர்த்ததாம் அபிவர்த்ததாம் रामानुजादिव्याख्या प्रतिवादरमज्वला यन्नव्यापिनी भूयात् सायुलागैहिरे श्रीमान् श्रीरङ्गस्य मणपत्रवामनुजिनम् संवर्धया श्रीमान् श्रीरङ्गस्य मणभद्रवामनुदिनम् संवर्धया नमः श्रीशैलनाथाय बुद्धीनगरजन्मने साधरत्थ परमप्याप्त कैङ्कर्यालिने श्रीशैलेशदया पात्र श्रीमत्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रमणम् वन्दे மாதரம் முனே வாழி திருவாய் பொழிப்பிள்ளை மாதகவாய் வாழ மணவாளமாமுனிவன் பாடியவன் மறந்திருவாய் மொழிப்பொருளை மாநிலத்தார் தேரம்படை உரைக்கம் செய்யாமலை வாடிய திருநாதி வாடிய பிரியமார்பம் பாடிய சுந்தர திருத்தோழினை வாழிய ஐயமேந்திய முக்கோலும் வாழிய கரணபொங்கிய கண்ணினை வாழிய பொய்யிலான மனவார மாமொழி புந்தி வாழி புகழ் வாழி அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ சடலோபர் தமிழ் வாழ கடலோர் தான்